எனது பெயர் சதீஷ் நான் கோயம்புத்தூர் அரசு பொறியியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறேன் நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா கரடியும் தேனீக்களும்ங்கிற ஒரு கதையிலேருந்து ஒரு நீதி கதையை இப்போ சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் அது ஒரு அழகிய அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு பயங்கரமான கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அந்த கரடி மிகவும் பசியோடு இருந்துச்சு அந்த காட்டில் உணவுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சிச்சு ரொம்ப நேரம் ஆகியும் அதுக்கு உணவே கிடைக்கல வழியில் ஒரு மரத்தின் மீது பெரிய தேன்கூடு ஒன்றாக பார்த்துச்சு தேன்கூட்டை கண்ட கரடி தேன்கூட்டை கலைத்து அதில் உள்ள தேனியை குடிக்க நினச்சி கரடி தேன்கூட்டிற்கு அருகில் சென்றபோது சமயத்தில் வெளியில் இருந்த ஒரு தேனி அருகில் வருவதை கரடி தேன்கூட்டிற்கு அருகில் வருவதை பார்த்து அதன் அருகில் சென்றது கரடி அந்த தேனியை பார்த்து நான் இப்போது தேன்கூட்டில் உள்ள தேனை சாப்பிடப் போகிறேன் என்று சொன்னது தேனியும் இது எங்கள் வீடு இதை ஒன்றும் செய்யாதீங்கள் என்று கெஞ்சியது கரடியோ தேனியை பார்த்து நீயோ அளவியல் சிறியவன் நான் உன்னை விட பல மடங்கு பெரியவன் உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறியது நிலைமையை உணர்ந்த தேனி கரடியிடம் எனக்கு ஒரு நிமிடம் அவகாசம் கொடு நான் என்னுடைய பொருட்களை தேன்கூட்டிலிருந்து எடுத்து சென்று விடுகிறேன் என்று கரடியும் கூறியது கரடியும் எதிர்கொடுத்து கொண்டு விட்டது தேன்கூட்டிற்கு சென்ற அந்த உச்சை தேனி தேன்கூட்டிலிருந்த எல்லா தேனீக்களையும் நடந்து சம்பவித்த கூறி தேனி எல்லா தேனீக்களையும் அழைத்தது உடனே கூட்டிலிருந்து வெளியே வந்த எல்லா தேனியும் உடனே கரடியை கொட்டத் தொடங்கின கரடிக்கு தேனீக்கள் கொட்டியதால் வலி துடித்தது மேலும் வழி தாங்காத கரடி ஓடத் தொடங்கியது தேனீக்களும் கரடியை விடலை தொடர்ந்து துரத்திட்டே இருந்துச்சு போராட்டத்தின் முடிவில் வேறு வழி இல்லாமல் தேனீக்களிடம் தப்பிக்க கரடி காட்டில் இருந்த ஒரு ஆட்சி நடுவில் குயிற்சி தேனீக்களின் கரடியை மன்னித்து தேனிக்கிட்டிருக்கே சென்றது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா உருவத்தை வைத்து யாரையும் அலட்சியமாக எடை எடை போடக்கூடாது இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது நன்றி